பிரம்மபுத்தருக்கு பட்டாபிஷேகமாய் பீமனுக்கு பீமசேனனுக்கு யுவராஜ்யாபிஷேகம் பண்ணினால் பகவான் பரமாத்மா பண்ணி வச்சால் பட்டாபிஷிக்காளாய் பிரகாசிக்கிற பொழுது இந்த வைபவத்தை பெத்த தாயான குஞ்சி வந்து பார்க்கணும்னு இந்த பட்டாபிஷேக கோலத்தோட பாண்டவர்கள் திரௌபதியோட ஜொலிக்கிற வைபவத்தை பார்க்கணும்னு சுவாமி வந்து குஞ்சியை போய் அழிக்கணும்னு சொன்னாள் குஞ்சி வந்தால் வரும்பொழுது என்ன நினைச்சா பதிமூணு வருஷமா விதுருடைய வீட்டுல சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்காள் பதிமூணு வருஷமாச்சு குழந்தைகளை பார்த்து அவள் அங்கிருந்து வரும்பொழுது குழந்தைகளை ஓடி வந்து கட்டிக்கணும்னு நினைச்சுக்கணும் வந்தார் அந்த பட்டாபிஷேக மண்டபத்துல வந்ததே இந்த பெரிய மகா யுத்தத்துல மிஞ்சி அஞ்சு குழந்தைகளும் திரௌபதியோட கஷேமமாய் பட்டாபிஷிக்தாளா இருக்கும் வைபவத்தை கண்டதே குந்திக்கு ஒன்றும் தெரியல அந்த பட்டும் பீதாம்பரமும் புஷ்பமாலையும் சந்தனமும் பார்த்துவிட்டு இப்படி என் குழந்தைகளை உயிரோட கொண்டு வந்து உதிச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச தெய்வத்துக்கு இருந்தா போய் இப்போ நாம் ஆலிங்கனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணோம்னு கோபாலனுடைய காலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி விட்டால் இருபத்தி மூணு ஸ்லோகம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தநாயகா நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமஸ்கங்கதநேத்ராய நமஸ்தே மங்கதாங்கயே நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் சரணத்தில் போய் குஞ்சு விழுந்து இருபத்தி மூணு நமஸ்காரம் ஒரு நமஸ்காரம் ரெண்டு நமஸ்காரம் பண்ணுவதற்கு நமக்கு சிரமமா இருக்கு பகவான கை கூட கூப்ப யோஜனை பண்றோம் இருபத்தி மூணு நமஸ்காரம் பண்ணிவிட்டாலும் குஞ்சி நம்ம குழந்தைகள் திரும்பி வருவாளா க்ஷேமத்தை அடைவாளா தெய்வத்தை நமஸ்கரிக்கிறவாளுடைய குழந்தை உச்சி வீடு வாசல் நல்லா இருக்கும்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அவன் உண்மை தெய்வத்தை இல்லைன்னு சொன்னா வீடு வாசல் இல்லாதவன் தான் சொல்லுவான் அவன் உள்ள குட்டியோட இருக்கிறவன் தெய்வத்தை மறக்க முடியாது அதனால நாமெல்லாம் நல்லா பகவான தான் ஆகணும் குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும் பரலோகமும் நமக்கு வேண்டும் தெய்வத்தை இப்படி இப்படி நிச்சயம் இப்படி ஆகாராதிகளை எல்லாம் நியமமா வச்சுட்டு இருக்கோமோ அப்படி வச்சுக்கணும் அத்தரிக்கால் அத்தே நீ என்ன காட்டிலும் பெரியவளாச்சே நான் குழந்தையாச்சே என்ன நமஸ்கரிக்கிறேன் உடனே குஞ்சி சொன்னால் நமஸ்தே புருஷம் சுவாத்தியம் நீ ஆதி புருஷம் எனக்கு தெரியாதா ஞானிகளான மகர்ஷிகளுக்கு பக்தி யோகத்தை உபதேசம் பண்ண வந்த பரதெய்வதம் அப்படிப்பட்ட உன்னை ஒரு ஸ்ரீ ஜாத்தியான நான் மாயாக ஒரு திரையினாலே மறைக்கப்பட்டு உன்னுடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை நான் தெரிந்து கொள்ளாது போனாலும் வசுதேவ புத்திரனாய் தேவகி பாக்கியமாய் நந்தகோப புண்ணியமாய் யசோதையினுடைய தபஃலமான இந்த கிருஷ்ணரூபம் எனக்கு தெரியணும்னு கிடைக்கும் நமஸ்காரம் பண்ணினார் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தநாயக நந்தகோபாராய கோவிந்தாய நமோ நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணி போறாதுன்னு நமோ நமஹா நமோ நமஹான்னு சரணத்துல போய் விழுந்தாளாம் ஸ்ரீஸ்பதியான கோபாலனுடைய சரணத்துல குஞ்சி சுவாமி பார்த்தாள் என்ன இத்தனை நமஸ்காரம் பண்ணிருக்கியே என்ன கடங்காரனா பண்ணிருக்கியே நான் கடனாளி ஆயிட்டேனே உனக்குன்னு கேட்டாள் நீ காட்டுறதெல்லாம் தரேன் எனக்கு நீ கேளு தரேன்னா சுவாமி உடனே குஞ்சி என்ன பண்ணிவிட்டாள் சதாமே விபதம் எனக்கு ரொம்ப நித்தியம் ஆபத்து வரணும் நீ அனுகிரகம் பண்ணுனாள் சுவாமி சொன்னாள் அம்மா இத்தனை நாளா இந்தம் பிரதீட்சமானாத்வம் விதுரஸ்ய நிவேசனே விதுருடைய வீட்டுல எப்ப சாதம் உருட்டி போட போறான்னு கவலைப்பட்டு இருந்தே போறாதா நல்ல காலம் வந்ததுக்கு அப்புறம் என்னத்துக்கு ஆபத்தை காட்டேன் ஏதாவது வயசு ஆனத்தினால ஏதாவது மோகத்தினால கேட்டு முடியும் அதெல்லாம் இல்ல நல்லா நல்ல பிரஜையோடு தான் காட்டேன் ஏன் அப்படி காட்டேன் ஆபத்து வந்தா தான் ஹரே கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தான்னு அலறேன் இல்லவனா ஒரு ஸ்மரணம் அல்ல எனக்கு ஆபத்து வந்தாலும் ஒரு நினைப்பு வரதான் அதுக்காக கேட்கிறேன் சில பயம் வியாதி வந்தாவது ரொட்டியும் பாலும் கிடக்கட்டும் ஆஸ்பத்திரிக்கு போறேங்கிற மாதிரி அதனால சொன்னாலாம் சதாமே விபதத்வம் ஆசு சங்கீச்சதே ஹரிஹி ஆசு சங்கீச்சதே ஹரிஹி சாட்சாத் ஹரிநாராயணன் எந்த ஆபத்துக்கள் வந்தாராம் சங்கீர்த்தனம் வேணும் லஜ்ஜையை விட்டு வாக்குனாலே அந்த ஆபத்து வரட்டும் எனக்கு நாளா உடனே சுவாமி குந்தியினுடைய கையை பிடிச்சிருந்த அம்மா என்ன இப்படி கேட்டுக்கிட்டே என் கடையில இல்லையே ஆபத்து நாளா என்ன ஒரு தடவை நமஸ்கரித்தவர்களுக்கு எதை கேட்டாலும் கொடுப்பேன் ஆபத்து எங்கிட்ட இல்லையே நான் என்னமா கொடுப்பேன் நாளா மாம் பிரபன்னோ ஜன கச்சித்து நபூயோர்ஹதி சோஷித்தும் மாம் பிரபன்னோ ஜன கச்சித்து நபூயோர்ஹதி எந்த ஜாத்தியா இருக்கட்டும் எந்த குலமா இருக்கட்டும் எந்த படிப்புள்ளவனோ படிப்பில்லாதவனோ பிரபுவோ வேழையோ வித்வானோ அவித்வானோ அசடோ பைத்தியமோ ஒரு நமஸ்காரம் கிருஷ்ணாயனமானு பண்ணிவிட்டா எனக்கு கேட்டாலும் கொடுப்பேன் சோகம் என்கிட்ட இல்ல கொடுக்க முடியாதுன்னு ஆளா ஆனா ஒண்ணு பண்ணி போறேன் அம்மா நாள் குந்தியே என்ன என்னுடைய சங்கீர்த்தனம் வாக்க விட்டு ஹரே முகுந்தா கிருஷ்ணான்னு தான் கேட்டேன் நான் ஒரு அனுகிரகம் பண்ணி போறேன் நீங்க எங்க இருப்பீங்களோ அந்த இடத்துல ஏகாந்த தரிசனம் யோக மகிழினால நிச்சயம் கொடுத்து விடுறேன் உடனே குந்தி பார்த்தாள் உன்னை கண்டா அது என்ன பண்ணும் தெரியுமா மறுபடியும் அம்மா கர்ப்பத்தும் வசிக்காமல் பண்ணிவிடுந்தாள் அபுனத்பவ தரிசனம் பவத்தோ தரிசனம் எச்சால் அபுனத்பவ தரிசனம் என்று குந்தியே இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டாலாம் பட்டாபிஷேக கோலத்தோடு கோபாலன் நமஸ்கரிச்சாலாம் இதனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் எந்த க்ஷேமங்கள் கிடைச்சாலும் பகவான நமஸ்கரிக்கணும் உன் அப்பனே உன்னால கிடைச்சது உன்னால கிடைச்சது உன் சரண தியானம் உன் மங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு வைபவம் இதுமே அப்படி பகவான நமஸ்கரிச்சு அவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா நாம் எல்லாம் அடையணும் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமா பண்ணிருக்கேன் எல்லாருமா எல்லாரும் பண்ணிருக்கிற ஒரு பெரிய உதவியை நம்ம குறைச்சு பண்ணதா உபாலாச்சாரம்னு சொன்னால் பெரிய மனதுள்ளவாளுக்கு அப்படி தோணும் சுத்தமா இருந்திருக்கே எவ்வளவு வருஷத்துக்கே வந்து ஒரு மனப்பூர்வமா செய்யாதவனா எப்படி செய்ய முடியாது மனப்பூர்வமா செஞ்சதுக்கு பகவான் ஸ்ரீஸ்பதியான கோபாலன் சர்வக்ஷேமங்களையும் கொடுக்க முடியா நான் பிரார்த்திக்கிறேன் ஊர்கள்ல இருந்து அப்தாள்லாம் வந்திருக்கா மற்றாமையில் எனக்கு தெரிவிச்சு காரக்குடி தேவகோட்டை எல்லாம் ஒரு பாட்டுக்கு லட்டு எழுதிட்டார் நான் போறேன் தேவகோட்டைக்கு போறேன் எங்க ஒத்துக்குமே தெரியாது நின்று நின்று நின்று அவார்டு அங்க ஒத்துட்டு சொல்லவும் இல்லை என்ன எதுக்குன்னு எனக்கு லட்டு தான் நான் போட்டேன் ஆச்சரியமா நடத்திட்டாள்னே தைரியமா அது சில கைராசி தேவகோட்டிலே அப்படியே நடத்தினால் காரக்குடியில் நடத்தினால் பட்டாபிஷேகம் தெரிஞ்சு இன்னும் நாராயண வித்யான்னு காரக்குடியிலிருந்து அவள்லாம் இங்க பட்டாபிஷேகம்னு பத்திரிக்கை போனது எல்லாரும் வரணும்னு ராத்திரி ஒரு மணி மட்டும் இங்க இருந்து இந்த பிரசாதத்தை அடையணும்னு வந்திருக்காள் பகவான் எல்லாருக்கும் சர்வக்ஷமத்தையும் கொடுத்து நிச்சயமங்கலம்னு அனுகிரகம் பண்ணணும் நாளைக்கு பலஸ்ருதி சொல்ல போறேன் நாளைக்கு இங்க இருந்து தான் புறப்பட போறேன் ஆகினாலே எல்லாரும் நாளைக்கும் இதே எட்டரை மணிக்கு இங்க ஆரம்பிச்சு பத்தரை மணியோட ஆயுதம் இனி மாதிரி பன்னெண்டரை மணி ஒரு மணி ஆகுது எல்லாரும் பகவத் பிரசாதத்தை அடிமடியா கேட்டுக்கிறேன் கோபிகா ஜீவன ஸ்மரணம் பார்வதி சத்குருஸ்வாமின பத்து பத்னிகளை கல்யாணம் பண்ணி சுவாமி அக்னிஹோத்திரங்கள்லாம் யசோக்கிரமா அனுஷ்டிச்சாளா பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு அரண்மனை கட்டி கொடுத்தாலாம் துவாரகையிலே சுவாமி தன் பத்னிகளுக்கு நாரதர் வந்து என்னவா வந்து ஒரு பத்னி ரெண்டு பத்னி நிற்கின்றவனுக்கே சண்ட பூசலா இருக்கு பல பத்னிகளோட கூட என்னவா சுவாமி கொடுக்கணும் என்றால் பார்க்கணும்னு நாரதர் இதை பார்க்க வந்தாளா ஒரு ஆத்துல போய் பார்த்தா ஹுதானோ பிரம்ம ஜஜாபவாக்கியதா அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு காயத்ரி ஜப்பம் பண்ணிட்டு இருக்காரா ஒரு கிரகத்துல நாரதர் போய் பார்த்தது உடனே வரணும் நாளா சுவாமி நாரதரே மறு இன்னொரு கிரகத்துக்கு போகிறா போய் பார்க்கிறார் பஞ்சபிரம்மகை ஒரு ஆத்துல அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காளா இன்னொரு ஆத்துல இன்னொரு ஆத்துல போய் பார்த்தா யஜந்தம் பஞ்சகர்மகைகி வைஸ்வரயம் பஞ்ச மகாயுஜம் பெரிய மகாயுஜம்னு பேரு இந்த வைஸ்வரேவத்துக்கு மகாயுஜ்னிஷ்ட யஜ்னிஷ்ட பிராமணியம் கிரியத்தை தனுகுனார் இது மகாயுஜம்னு பேரு பாக்கிக்கெல்லாம் யஜ்னம்னு பேரு சோமயாகங்கிறது சேனத்துக்கெல்லாம் இந்த வைஸ்வரேவத்துக்கு மகாயுஜம்னு பேரு ஏழு நாள் அது தான் வந்தாட வேண்டியிருக்கு நெருப்பு வச்சுருந்து அதனால இதுதான் பெரிய தாய் அதனால நல்ல சரியான பிராமண சரீரம் எதை சொல்லலாம்னால் மகாயுஜ்யம் கிரியதே தனு மகாயுஜ்யங்கள் விஸ்வதேவாதிகளும் யுத்தங்களும் அக்னிஹோத்ராதிகளும் போன்ற சரீரம் இருக்கே அதான் சரியான பிராமணன் சொன்னாள் பஞ்சமகாயுஜ்யம் ரொம்ப அவசியமான கர்மா விஸ்வதேவம் விஸ்வதேவம் இல்லாமலே அப்படி ரொம்ப பேர்கள் அப்படி போடுவாள் அது எத்தனையோ ஜீவனுக்குள்ள பாபம் மகாதோஷங்கள்லாம் இருந்தால் கிரிமிகோஜனம்னு ஒரு நரக்கமா அந்த நரகத்துல போய் கஷ்டப்படுவோனா அங்க ஒரே ஏரியா பெரிய குழிகளா இருக்குமா நம்மளுக்கு பாத்தாளம் மாதிரி இருக்கும் பெரிய பள்ளமா இருக்குமா அது என்னமோ அப்படி ஒரே ஏரியா பூக்கள் குட்டி இருக்குமா பார்த்தா இந்த பயனுக்கு ஏகாதசி பலகாரத்துக்கு சேவை பண்ணி குட்டிருக்கா போல இருக்குமா அது உள்ள விழுந்த உடனே ஒட்டு கிடைக்குமா கடிக்குமான்னா அதை இவன் சாப்பிடணுமா ஏன்னா வைஷ்யம் பண்ணாலும் எத்தனை சாயம் கேடா அதுக்காக நீங்க சொல்லுவனா சுவாமி பஞ்சமகாயுத்தம் பண்ணிட்டு இருக்காளாம் சில கிரகத்துல இன்னொரு கிரகத்துல யுத்தம் பண்ணிட்டு இருக்காளா இன்னொரு கிரகத்துல அத்தியாயந்தமேகமாசீனம் யாரும் யோகத்தை அபிஷிக்கின்றதா ஒரு கிரகத்துல பகவான் கோபாலன் இன்னொரு கிரகத்துல உத்தவாதிகளுடன் கூட மந்திராலோசனை பண்றாராம் இன்னொரு கிரகத்துல சண்டை போடுற குழந்தைகளை எல்லாம் சண்டையை நீக்கின்றாராம் இப்படி பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு வீட்லயும் நாரதர் போய் பார்த்து அவர் காலை சென்று போய் கடைசி ஆத்துல பாக்குற போது சுவாமி எப்போ வந்து கேட்டாரா நாரதர் ஒரு ராத்திரியும் பகவான் இருக்கார் கடைசி யாத்திரை இப்படி காட்டாளா சுவாமி நாரதர் சொன்னாலா நான் என்ன சொல்லுவேன் பகல் எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு நமஸ்காரம் பண்ணாலாம் பகவானே அப்படி பிரம்மனிஷ்டா யாத்தினாலே பகவானுடைய கார்கஸ்ய தரிசனம்னு வேறு பாகவதத்துல ஹஸ்தாஷ்டமத்துல எப்படி இருக்கணும் சுவாமி காட்சி போட்டா கிருஷ்ணாவதாரத்துல ரொம்ப பேர் சுவாமி கிருஷ்ணன் சொன்னபடியே அவன் நடத்தினபடி என்ன நான் ஏதோ சொல்றது ஆபாசத்தான் நல்லா இருக்கா போல இருக்கும் உள்ள கொண்டு பார்த்தா அதெல்லாம் சரியா இருக்காது அவன் சிலது ஆபாசத்தா மேல இருந்த பார்த்தா நல்லா இருக்கிறது போல தோணும் அவன் உபநயனம் பண்ணாத ஒரு பையன் கணன் சொன்னான் யாரா அவனுக்கு ஒருத்தன் சாலி வாங்கி போட்டுருவான் அவன் உபநயனம் பண்ணாத வாக்குனால வேணும் சொன்னான் யாரா ரொம்ப தோஷம் அது அவன் உபநயன சம்ஸ்காரம் இல்லாம திட்டம் அவன் பாட்டுக்கு கணன் சொன்னான் யாரா அவன் சம்பாதம் இல்லாமோ அவன் பொங்கல் ஒன்னா போட்டு வைக்கலாம் அது புண்ணியம் அது மாதிரி ஆபாத்தத்தாக அது வந்து நல்லது போல தோணும் அதனால சிலது தர்மம்னும் தர்மம் அகர்மம் போல தோணும் சில அகர்மம் தர்மம் போல தோணும் அது விஷயத்துல மகான்களை போய் தீர்மானம் கட்டுக்கணும்னு தச்சஜயம் விபஷ்டிதான் முக்காலம் இருந்த ஜானிகள் தான் நல்லது கட்டணும்னு சொல்லணும் மகாபாரதத்துல பகவான் சர்வ பிரம்மங்களையும் நடத்தி காண்பிச்சு உபதேசம் பண்ணின புண்ணிய கிரந்தம் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தமானது பெரிய மகாயுத்தமாக பூர்த்தியாச்சு இந்த பாரத சேஷமாய் சேஷ தர்மம்னும் ஹரிவம்சமும் இருக்கு இந்த சந்ததி இல்லாத குடும்பத்துல ஹரிவம்சங்களை பாராயணம் பண்ணி பாயசதானங்கள் ரசத்த பாத்திரத்துல வெள்ளி பாத்திரத்துல பண்ணி அப்படிலாம் பண்ணி கூட பண்ணுவாள் இல்லைங்களா இப்ப அவ்வளவுக்கெல்லாம் பொறுமையும் இல்லை எல்லாம் உடனே ஏதாவது கட்டி வச்சு ஆபரேஷன் பண்ணி அன்னைக்கே குழந்தை இருக்கணும்னு நினைக்கிறாள் பாபஸ்ய கர்மணான்னு ஆபத்தை போக்கக்கூடிய கர்மாக்கள் பண்ணி பாக்கி ஔஷதாதிகள் எல்லாம் கொடுத்தா அது சிகிச்சை பலிக்கும் இல்லாமனா வைத்தியருக்கு கூட கெட்ட பேர் வந்துடுமே அதனால தச்சாந்தி ஔஷதை தானு ஜபகோம அர்ச்சனாதிபி குருசாமி முதலியார் சமயம் சொன்னால் வைத்தியம் பண்றவாள்லாம் ஜோசியம் கத்துக்கணும் எந்த கிரகத்தினால இந்த வியாதி வந்திருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகத்துக்கும் பரிகாரம் பண்ணி மருந்தையும் கொடுக்கணும்னாரு அவர் நல்ல ஒரு சுப்பிரமணிய தண்டத்துல எல்லை இல்லாத சக்தி அதனால அவர் அப்படி சொன்னார் பண்றதுல தேவதானுகிரகம் தர நம்முடைய விவகாரத்துல பண்ற பரிகாரங்கள்லாம் பரிகாரமா ஆகவே ஆகாது ஹரிவம்சம் ரொம்ப உயர்ந்த கிரந்தம் வேததர்மம் ரொம்ப உயர்ந்த கிரந்தம் ஈஸ்வருடைய வாக்கினாலே பாரதத்துல நிச்சீதனான கர்மங்கள் சமத்தினால விசேஷமாக தானம் சகல தானங்களில் இருந்து கடைசியில அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு உண்டான தானமே இல்லை உண்டாள் அதனாலதான் இத்தனை முரண்டு தர்ம பண்ணி நேரத்துல மறுபடியும் சேர்ந்தவங்களுக்கும் அச்சுல உதவி பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னேன் நான் தானம் அன்னதானம் தீர்த்ததானம் ரொம்ப உசந்தது அதனாலே அன்ன மூதாதி பாபாணி அன்னங்களை அப்படி வேலைகளுக்கும் அது கொடுக்கும் போட்டா பாபம் அந்த துவாராவா போயிடும் வெளியில் போயிடும் இல்லவனா பாபம் சுருக்க அப்படி வெளியில போவதில்லை பெரிய குளத்துல கட்ட ஜனம் இல்லாது வெளியுவதற்காக வெளியால் விட்டுவது போல அன்னதானங்கிறது பெரிய தான தர்மங்களை பற்றியெல்லாம் சேஷ தர்மத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருக்காள் அரிவம்சத்துல ரொம்ப ஆச்சரியமா பவித்திரமான கர்மாக்கள் பண்ண வேண்டிய கிரமங்கள்லாம் ஹரிவம்சத்துல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சாத்தாதிகள்ல ஸ்ரத்தையுடன் பண்ண வேண்டிய கிரமங்கள்லாம் ஹரிவம்சத்துல இருக்கு அப்படிப்பட்ட பெரிய புண்ணியமான கிரந்தம் மகாபாரதம் அந்த மகாபாரதத்துக்கு சவண பலம் போய் சொல்லியிருக்காள் பொதுவா மகாபாரதத்தை சவணம் பண்ணினா என்ன பலம்னு சமாஜாத்தம் சர்வத்திரே நிர்வசி பிரதேசத்தை அரசனுடைய யானை இது அவன் எதிர் தரப்புல இருந்தா அந்த யானையினுடைய பின்கால பிடிச்சு துதுக்கியும் சேர்த்து கையில வச்சுக்கிட்டு அப்படியே சுழற்றினானா ஆகாசத்துல ஆகாசத்துல சுழற்றி மேல வீசி எறிஞ்சிட்டானா மேல வீசி எரிஞ்சா இன்னும் கீழே விழலைன்னு சொல்லிட்டு இருந்தாரா வைசம் பயனர் ரொம்ப நாள் கழிச்சு பாரதம் நடக்குது எத்தனையோ நாள் கழிச்சு பாரத யுத்தங்கள்லாம் ஆய் பாண்டவாள்லாம் மகாபிரஸ்தானம் சொர்க்காரோணங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பரீட்சித்து திசாபம் வந்து தட்சகம் கொடுத்து அதுக்கப்புறம் நடக்கிறது ஜனமேஜியனுடைய இந்த சிரவணம் மகாபாரத சிரவணம் இந்த கதை சொல்ற போது இன்னும் கீழே நாரா வைசம்பாயனர் இன்னும் இன்னமா கீழே நாரா பொட்டுன்னு திறக்க விழுந்ததா அப்போ எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு அப்படி காத்துல சித்திக்கின்றதுதான் மேல அவன் வாச மண்டலத்துல அந்தரிஷ்டத்திலயும் சித்திக்கின்றது இன்னும் கீழே வேலையான்னு ஒரு புண்ணிய புருஷன் காட்டதே விழாம இருக்குமா மேல போனது விழத்தான் விழும்னாரா பொட்டுன்னு விழுந்துதான் வைசம்பாயனாட்டே போனது அப்போ எப்படி பீமன் சுத்திருப்பன்னு பாருங்க இப்போ அலை இத்தனை அலை அடிக்கிறது சமுத்திரத்துல சகிச்சு சொல்லட்டும் எல்லாரும் ரொம்ப அலை அடிக்கிறது ஆறு இருந்தாங்க ஏதாவது இன்ஜினியர் சொல்றானா என்னமா இத்தனை அலை அடிக்கிறதுன்னு கேட்டால் இந்தி சுவாமி கூர்மாவதாரம் பண்ணி அந்த கீழே மந்திர பருவத்தை தாங்குற பொழுது அப்படி முதுகுல அப்படி சொல்லி கொடுக்குறவும் நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாரா தூங்குற போது பெருமூச்சு விட்டு விஸ்வம்பரணும் இல்லையா பெருமூச்சு விட்டு குரடு விட்டாரா அந்த காத்து அப்படி இன்னும் அந்த வேகம் அடிச்சுட்டு இருக்குல்ல அலை அதனாலதான் எல்லாம் அலை அடிக்கிறதாக்கணும் சமுத்திரத்திலே கவனம் அதாவது சங்கி சொல்லட்டுமே அலை அடிக்கிறதுக்கு காரணம் குளத்துல அலை அடிக்க முடியாது பண்ணட்டுமே ஒரு எத்தனை பேர் விஷயம் பண்ண முடியும் பண்ணவே முடியாது ஆமா விஸ்வேஸ்வரியா வந்தா கூட பண்ண முடியாது அது மட்டும் ஒரே அடியா அடிச்சு நடக்கணும் சமுத்திரத்துல என்ன காரணம் அந்த கூர்மாவதாரம் முன்னாலே சுவாமி கூர்மமாயி அப்ப விட்ட மூச்சு காத்தது உள்ள இழுத்து இழுத்து வெளியில விட்ட போது அந்த வேகம் இன்னும் அந்த பவர் அப்படியே இருந்துட்டு இருக்கிறார் இன்னும் போகவே இல்லை என்றாள் அது மாதிரி மகா புண்ணியமான இந்த மகாபாரதத்தை பிரம்மஹத்தியாதி தோஷம் போவதற்காக சப்தசத்திரத்துல மகாராஜாக்கு வைசம்பாயனாச்சாரியால் சொன்னாரா சமாஜாத்தம் பவித்திரம் சேதமுத்தமுத்திரம் சேதமுத்தமும் பவித்திரம் சேதமுத்தமும் உத்தமம் பவித்திரம் இந்த இத்திஹாசத்தை இது புண்ணியமான இத்திஹாசம் சர்வபாபகரமம் பவித்ராணாம் பவித்திரம் நாளே பகவானே அப்படி ரொம்ப புண்ணியமான இதிகாசம் உத்தமமான பவித்திரம் இது அஸ்வமேஷாதி மகாக்கசுக்கள் பண்ணினா எந்த ஒரு பாவனம் ஏற்படுமோ அம்மாதிரியான ஒரு பரிசுத்தி ஏற்படுமா பவித்திரம் கிருஷ்ணேன முனிநாதிப்ர சத்யவாதினா வியாசர் வியாசருக்கு கிருஷ்ணருக்கு கிருஷ்ணத்வீபா எல்லாத்தும் செய்து அப்படிப்பட்ட மகா புண்ணிய புருஷாளினாலே நிர்மிதமானது அவன் தபசக்தினாலே நிர்மிதமான ஒரு இன்னொருத்தர் பகவானை தவிர்த்து மகாபாரதம் எழுத முடியுமான்னு ஊக்கியமிய புண்டரீகாட்சாத்து மகாபாரத பவேது சாட்சாத்து நாராயணனே ஹரியே வியாசரா அவதாரம் பண்ணினாரா கிருஷ்ணேன முனினா சத்தியவாதியாம் வியாசர் ஒரு அக்ஷரம் பொய் சொல்ல மாட்டாரா அப்படிப்பட்ட புண்ணிய புருஷனுடைய வாக்கினால சொன்ன புண்ணிய சரித்திரமா மகாபாரதம் சர்வஜானவதீந்திரியேண தபசாபாவிதாத்மனா இந்திரியேண புகழத்துல பார்த்து பார்த்து பார்த்து திவ்ய சக்ஷுனால பார்த்து சொன்ன கிரந்தமும் மகாபாரதம் அதனாலதான் எத்தனையோ கதி ஐயாயிரத்தி எண்பத்தஞ்சு வருஷம் ஆகியும் இன்னும் மகாபாரதம் மகாபாரதத்தை படிக்கிறது மகாபாரதத்தை பத்தி பேப்பர்கள் சர்ச்சை எடுத்து பண்றதும் அப்படி இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தேசங்கள்ல எல்லாம் மகாபாரதத்தை பத்தி அவ பாஷையில எல்லாம் எழுதிட்டு இருக்காரு இதுக்கு தங்க பிளேட்டு போட்டு ரஷ்யாவில் எழுதிருக்காங்க ரஷ்யா தேசம் பூத்து வந்தவா ஆச்சரியப்படுறார் இந்த மகாபாரதம் தெரியுமே புண்ணியமான கிரந்தமாம் மகாபாரதம் சர்வஜனாம் யாசர் தர்மத்தை நம்பி அறிந்தவரா அதனால எங்க பார்த்தாலும் ஒரே தர்ம கோஷமா இருக்கு தர்மத்துக்கு பெரிய முக்ஷம் மகாபாரதம் சர்வதர்மமும் அதுக்குள்ள கிடக்கு கண்டுபிடிக்க முடியாதது கண்டுபிடிப்போரா வேதம் தான் வந்து புரியாததை உபதேசம் பண்ணும் நம்முடைய புத்தி கட்டாதத்தை உபதேசம் பண்ணும் அப்படிப்பட்ட புத்தியாம் வியாசனுடைய புத்தி அப்படி கண்டுபிடிச்ச ஒரு பெரிய முக்கியமான சரித்திரமான தபஸ்னாலே கண்டுபிடிச்ச சரித்திரம் மகாபாரதம் <laughs> ஈஸ்வரியே வர்த்ததா செய்வ சாங்கயோகவத ததா ஈஸ்வரியே வர்த்ததா செய்வ அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கா ஈஸ்வரத்துவம் இருக்கா வெறும் ஜீவன் இல்லையவர் உபனிஷத் அர்த்தத்தை கண்டுபிடித்து வரா உபனிஷத் அர்த்தம் அவரிடத்துல அர்த்தம் வாங்கிட்டு இருக்கா அதனால எங்க போனாலும் அப்படி கதை சொல்றா போல ஆத்ம தத்துவத்தை சொல்லிவிடுவார் வியாசர் ஏதோ கதை பேசுறா போல பேசுவார் கடைசியில முழு அங்க இருக்கும்னா ஆத்ம தத்துவத்தில் வந்து முடியும் அது மாதிரி சொன்ன கிரந்தமா மகாபாரதம் வியாசராலே ஆத்மாக்களான பாண்டவாளுடைய கீர்த்தியே உலகம் முழுக்க வியாபிக்க முடியா பண்ணவராம் வியாசர் பாண்டவானாம் மகாத்மனாம் எத்தனையோ மகான்களான சத்திரியர்களுடைய எல்லாம் இருக்கா எத்தனை புண்ணிய புருஷர்கள் உண்டோ ஏ அதிகரிய சரித்திரம் இதுக்குள்ளே இருக்கு மகாபாரத்துக்குள்ளே பீஷ்மாரிகளுடைய சரித்திரம் இருக்கு சந்தன சரித்திரம் இருக்கு இப்படி பல தார்மீகர்களான சத்திரியர்களுடைய சரித்திரங்கள்லாம் இருக்கு எப்படி ராஜ்யமாண்டால் எப்படி தர்மத்தை நடத்தினால் நம்ம தேசத்துல சத்திரியர்கள் என்பதெல்லாம் இதுக்குள்ள கிடக்கு மகாபாரத்துக்குள்ளே क्रीडाम् च वासुदेवस्य देवदेवस्य शार्ङ्गिणः தேவதேவனான சாட்சாத் சாரங்கியுடைய நாராயணன் லட்சுமிநாதன் அவனுடைய லீலையெல்லாம் இதுக்குள்ள இருக்கான் பக்தால் அவன் வந்து எப்படி அனாயாசமா காப்பாற்றினார் அவனுடைய விளையாட்டெல்லாம் கிருஷ்ணனுடைய விளையாட்டு ஏதோ அசட்டு விளையாட்டு இல்லை ஒரு ஒரு விளையாட்டுலையும் தத்துவம் ஒரு ஒரு கிரீடையிலையும் கிரீடாஞ்ச वासुदेवस्य தேவேஷாம் தேவபாகானாம் ஜென்மசாயுஜ்யமேவ இன்னும் எத்தனை தேவதைகள் இந்த பூலோகத்துல தெய்வாம்சத்தை அடைஞ்சவர்கள்லாம் இங்க வந்தாலோ கர்ணாதிகள் தான் தெய்வாம்சம் புரிஞ்சினவர்கள் அவர்களெல்லாம் கடைசியில அந்தந்த ஜோதிஷத்துல போய் ஐக்கியத்தை அடைஞ்சால் அந்த சரித்திரங்கள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு அவர்கள்லாம் தெய்வபாவத்தை அடைஞ்சவர்கள்லாம் இந்த பூலோகத்துல மனுஷர்களாகவும் தர்மத்தை கர்ணன் மாதிரி அள்ளி ஒரு மனுஷன் கொடுக்க முடியுமோ அது கர்ணன் தெய்வபாவம் உள்ளவன் தான் கொடுக்க முடியும் அப்படி கர்ணன் தானம் பண்ணி பண்ணி உலகத்துல தன் கீர்த்தியை நாட்டி இன்னும் கர்ணனை பத்தி பேசணும் ஏதாவது தானங்கள் பண்ற போது கர்ணனை ஸ்மதிக்கிறோம் ஆகினால தர்மத்தை நடத்தி காட்டுறதுக்காக எல்லாம் பூலோகத்துல வந்து பாடுபட்டு இருக்காளாம் பூதபாத்மாஜிதஸ்வர்க इदम् शृणुयादम् शृणुयाद्विद्वानि सर्वसु द्विजसत्तमः இதம் शृणुयाद्विद्वानि பர்வசு द्विजसत्तमः भूतपात्माजितस्वर्गः ब्रह्मभूयाय गच्छति பிரம்மபூஜாய கச்சதி பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி முதலிய புண்ணிய காலங்கள்ல ரொம்ப விசேஷமா மோட்சமே கிடைச்சுடுமா மகாபாரத சிரவணத்தினாலே காஷ்ணம் வேதமிமம் சர்வம் காஷ்ணம் வேதம்னே பேரா அஷ்டத்வீபாயன புரோக்தத்வாதி காஷ்ணம் பேரு காஷ்ணம் வேதமிமம் சர்வம் शृणुयाद्यः समाहितः ब्रह्महत्याकृतम् पापम् तत्क्षणादेव नश्यति இந்த காஷ்ணமான வேதம் இருக்கே மகாபாரதம் இதே கொஞ்சம் சித்தத்தை அடைச்சு மட்டும் கேட்கணுமா பொறுமை வேண்டுமா பாகவதத்தை ஏழு நாள்ல கேட்டுவிடலாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒன்பது நாள்ல கேட்டுவிடலாம் மகாபாரதத்தை அப்படி சுருக்கமா கேட்க முடியல ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆறுது இல்லையோ ரொம்ப சுருக்கமா கேட்டா கூட அதனாலே சமாசித்த சித்தனாய் கொஞ்சம் சித்தத்தை அடக்கி சம்பளம் விட்டு சிரமங்கள் எல்லாம் விட்டு எழுதாப்பா மாக மாட்டே முடிய மாட்டேங்கிறது என்ன தோணும்படியா பண்ணிவிடும் பாரதம் அப்படி பண்ணிவிடும் ஏதோ நமக்கு இங்க தோணலைன்னா பக்தி அதிகரித்தனால தோணாம இருக்கலாம் அது நாளாக சிரமமா தான் தோணும் அது கொஞ்சம் சித்தத்துல ஐக்காத்தியம் இருந்தா தான் அது ஸ்ரத்தையோடு காக்க முடியும் அப்படி ஒருத்தன் காட்டா பிரம்மஹத்யாஜகம் பாபம் பிரம்மஹத்தியாதி பாபங்கள்லாம் போயிருந்தான் பிரம்மஹத்தியாதிகம்னா பிரம்மஹத்தி சுதாபானம் சொர்ணஸ்தேயம் தத் சம்சப்தம் முதலிய மகாபாபங்கள்லாம் விலகிறதால் மகாபாரதத்தை கேட்டவுடனே தட்சணாதேவ நஷ்டத்தினாள் ரிஷிகளுக்கு புயசதி ஒன்றும் ஆக வேண்டியதில்லை கேட்டவுடனே போயிடுதுங்கிறாள் மகாபாபங்கள் எல்லாம் விலகுமா அப்படி ஜாதகங்கள்ல பார்த்தா சிலவனுக்கு கேட்கும் குளிக்கணும் குரு குளிக்கணும் இப்படிதான் சேர்ந்திருப்பான் அஞ்சு ஒன்பது ஒண்ணுல இருந்தா கட்டாயம் பிரம்மஹத்தி பண்ணிருப்பான் இல்லைன்னா பண்ண பண்றதுக்கு நிமித்தமாவது இருந்திருப்பான் அப்படி ஆத்துல போய் சிந்திச்சு அப்படிலாம் ஆயிடும் விடுகள்ல பிறக்கிற குழந்தைன்னா அகடா இருக்கும் பத்து பத்து பேர் இருக்கிற போது பதினெட்டு வயசு பயம் ஒண்ணுக்குள்ள போவாங்க அப்படிலாம் ஆயிடும் அகடா வந்து பிறந்து விடும் இந்தபடி ஆகுங்கிறாள் அதனால யோவாச ஹிச்சி சமாந்திரிகே பூந்தேவ ஹத்தியாண்டாள் கட்டாயம் பிரம்மஹத்தி பண்ணிருப்பான் சொல்றார் அந்த தோஷங்கள்லாம் பூர்வமா மகாபாரதத்தை காட்டா ஸ்ரத்தையா காட்டா இடங்கள்ல போய் சிந்தித்தெல்லாம் என்ன போடுறது பிரம்மஹத்தியாதிகம் பாபம் तत्क्षणादेव नश्यति यश्चेदम् श्रावयेन्द्राद्धे ब्राह्मणान् पादमन्तरः ब्राह्मणान् पादमन्तरः अक्षय्यमन्नपानं वै पितॄंस्तस्योपतिष्ठते இந்த சாத்த காலத்துல மகாபாரதத்தை அப்படி வாக்கியவா காலில் விழும்பியா பண்ணிவிட்டா சிசுக்களுக்கு இவன் போன்ற இந்த ஆகாராதிகள்லாம் அக்ஷயமா ஆயிடுவா ஆமா ரொம்ப நாளைக்கு அவ திருத்தாளா இருக்காளா பசி இல்லாம இருக்காளா அவள் சாத்த காலத்துல மகாபாரதத்தை படிக்கிறதா இந்த புராணங்கள் எல்லாம் படிச்சு தருவாள் சாத்தத்துக்கு அதிஷ்டோனம் வேதங்கிறத விட்டு இத்திஹாசம்னு சொல்ல தருவாள் அந்த சமூகமும் சொல்லிட்டு இத்திஹாசத்துல சுருக்கமான ஒரு இதுல அதை சொல்லுவாள் பாரதத்தை படிக்க சொல்லுவாள் கங்காவதரணம் படிக்க சொல்லுவாள் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து புண்ணியமான சரித்திரங்களை படிக்க சொல்லுவாள் தான் பிடிக்க சொல்றது இப்ப நாலு பேர் வந்து ஓஜினா பூர்வம்னு எடுக்கிற போது பாரதமாவது இத்தியாசமாவது அதெல்லாம் ஆறு சொல்லுவார் அதுதான் சொல்றேன் அந்த அந்த பழக்கம் கூட சொன்னேன் அபிஷ்ணவனமே கிடையாது ரொம்பாங்க இல்லை பண்ணினா ஏதோ பிராமணால் நாலு பேர் ரெண்டு பேரை வச்சு அப்படி பண்ணி அனுப்ப முடியாத நிலையில இருக்கு அப்படி இருந்தோம் இத்திஹாசங்கள்லாம் அங்கே வந்து கேட்பதற்கு அவகாசம் போதன காலத்துல அவ காதல் இதெல்லாம் வேணுமா இருந்தா அக்ஷயம் ஆயிடுமா இவா இவா போட்டு அன்னம் அன்னபானாமிகள்னா संहायते नः कुरुते इन्द्रियैर्मनगामिव महाभारतमाख्याय सर्वपापैः प्रमुच्यते மகாபாரதத்தை அப்படியே நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு வந்தா அன்னைக்கு பண்ணின பாபம் போறதோட ஜென்மாந்தரத்துல பண்ணின பல ஜென்மாக்கள்ல இருக்கிற மகாபாபங்களும் அப்படியே குறைய ஆரம்பிச்சுக்குமா அப்படியும் குறைஞ்சு கொண்டே இருக்குமா அது நிச்சயம் குறையும் இது ஒன்றும் மகாபாபி பிரமுச்சியதே கூடி இவருக்கு தெரியாமலே விலகின்றிருக்கிறார் மகாபாபங்கள்லாம் பாபம் பிராமணஸ்திரீகளை மகாபாரதமாச்சாய பூர்வாம் சந்தியாம் மகாபாரதத்தை சுத்தம் பண்ணாமையான ராத்திரி பண்ணின பாபங்கள்லாம் போடுமா ராத்திரியில பண்ணின பாபங்கள்லாம் போடுமா பகல்ல கேட்டாங்க ராத்திரி பண்ண பாபங்கள்லாம் போடுமா பகல்ல கேட்டா ராத்திரியில கேட்டா பகல்ல பண்ண பாபங்கள்லாம் போடுமா அத்தனை சத்தியா மகாபாரதம் மகாபாரதமாச்சாரிய பூர்வாம் சந்தியாம் பிரமுச்சதே மகத்வாத்வாரவத்வாச்சே மகாபாரதம் மகாபாரதம் ஏன் பேருந்தார் மகத்வாத் பாரவத்வாச்சா இது பெரிய மகத்துவம் என்று இருப்பதனாலும் சர்வ தர்மங்களும் இதுக்குள்ள ஒரேடியா நிறைஞ்சு சுமந்திருப்பதனாலும் பாரவத்வாச்ச மகாபாரதம் அதனாலேயே மகாபாரதம்னு பேர் வேண்டியதுன்னா எத்தனை தர்மங்கள் இதுக்குள்ள கிடக்கு எத்தனை ஸ்லோகங்கள் கிடக்கு எல்லையில்லாத ஸ்லோகங்கள் அதனால இது பெரிய மகாபாரதம்னு பேரு ரொம்ப மகாத்மியம் நடந்ததுனாலும் பாரம் நடந்திருப்பதனாலும் இதுக்கு மகாபாரதம் என்று பேரு இந்த அர்த்தத்தை யாரு அறிகிறாளோ அவன் சர்வ பாபங்களிலேனும் விமுக்தனாக ஆரானாக்கம் என்று அதற்கும் பகவதி சொன்னார் புராணாலும் தர்மசாஸ்திராணி சர்வதா वेदास्ताङ्गास्तथैकत्र भारतम् चैकतस्थितम् अष्टादशपुराणानि धर्मशास्त्राणि सर्वदा वेदास्ताङ्गास्तथैकत्र भारतम् चैकतस्थितम् சர்வ வேதங்கள் சாஸ்திரங்கள் பதினெட்டு புராணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காசில போட்டு மகாபாரதத்தையும் ஒரு சட்டில போட்டா மகாபாரதம்னா வந்து ஒரு சக்தியா அப்படி எடுத்து பார்த்தாலும் இதுதான் பாரம் அதிகமா இருந்தா அதனாலே இதுக்கு மகாபாரதம்னு பேர் வந்துருக்குங்கிறார் அங்கமான அங்கத்துடன் கூடிய ஆரங்கங்களுடன் கூடிய வேதங்களையும் பிரம்மசாஸ்திரங்களையும் புராணங்களையும் ஒரு தட்டுல போட்டு திராட்சி தட்டுல இந்த மகாபாரதத்தையும் போட்டா இதுதான் வயிற்று அதிகமா இருக்கா அதனாலேயும் இதுக்கு மகாபாரதம்னு பேராம் ीयताम् सिंहनादोऽयम् श्रेष्ठस्य महात्मनः अष्टादशपुराणानाम् कर्तुर्वेदमहोदधेः वेदमहोदधेः ஒரு எழுபத்துக்கு மகோதரியா அஷ்டாதசி பதினெட்டு புராணங்களை பண்ணினவரா அவர் செய்த சிம்மநாதம் மகாபாரதத்திலாக வருஷங்கள் சிரமப்பட்டு பண்ணின இந்த கிரந்தமாம் மகாபாரதம் அத்தனை உஷத்தியன மகாபாரதம் ധർമ്മേതാർത്ഥേ ജഗാമേ பரமார்த்த காமங்கள் என்னென்ன உண்ட உலகத்துல அத்தனையும் மகாபாரதத்துக்குள்ள இருக்கா இந்த மகாபாரதத்துல இருக்கிறதோ வெளியில இருக்கா இந்த மகாபாரதத்துல இல்லாதது வேற ஒரு புத்தகத்தையும் கிடையாதுங்கிறார் எனக்கையாவது ஏதாவது இருந்தா அது இங்க இருக்கும் இதுல ஏதாவது இல்லைன்னா அது இன்னும் இருக்காது அப்படிப்பட்ட புஸ்தகமாம் மகாபாரதம் ஈகாஸ்மிதரண்யத்ர நட்சத்திரத்தை ஒன்றும் இருக்காது இதுல இருக்கிறதான் பாக்கி புராணங்கள்ல இருக்கும் பதினெட்டு புராணங்கள்லயோ உப புராணங்கள்லயோ வேதங்கள்லயோ இருக்காது வேதத்துல ஒன்று சொல்லியிருக்கிற பாரதத்துல காணுமேன்னு சொல்ல முடியாதுன்னு வேதத்துல இதுல இல்லாத வேதத்துல அடையாது அப்படி வேதத்துக்கு முதற்கொண்டு இது பெரும் வேதத்தை போல ஒரு பிரமாணமான கிரந்தம் அதனால பாரத பஞ்சமும் வேதா ஐந்தாவது வேதம் ஐந்தாவது வேதம் சொல்லிட்டால் பாரதத்தை ஜயாட்சம் பாரதம் மகதி ஜயாட்சம் பாரதம் மகதி ஸ்ரீஷ்டீர்த்தி முதிதா சதா இடத்துல பாரதம் நடக்குதோ இது ஜெயம்னே பேரா அவன் ஜெயதீதி ஜெய பரம ஜெயங்களை கொடுக்கக்கூடியதான் பதினெட்டு பருவாக்குடன் கூடியது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய கிரந்தம் எங்க நடக்கிறதோ அந்த இடத்துல நல்ல ஐஸ்வர்யம் நல்ல கீர்த்தி சகல வித்தைகள் எல்லாம் இங்க வந்து ஒரே ஏரியா குவியுமா அந்த தேசத்துல அப்படிப்பட்ட கிரந்தமாம் தேவதைகளும் சந்துஷ்டாளா இருப்பாராம் பாரதம் நடந்த தேசத்திலே அத்தனை சிறந்த கிரந்தமாம் மகாபாரதம் பாரதம் तु वक्तारम् ब्रह्मर्षिम् च महाविरुम् वैशम्पायनमारोप्य स्वर्गासनन्तरा जनमेदजानः आस्तिकाद्याद्यातय ஆஸ்திகர் முதலிய மகர்ஷி எல்லாம் இந்த மகாபாரதத்தை பிரவசனம் பண்ணின வைசம்பாயனருக்கு சொன்ன சிம்மாசனம் கொடுத்து அதுல உட்காந்து வச்சு பூஜை ஞானாதிராஜானः आस्मिकाध्यात्मिकादयः ब्रह्मदत्तादिवैश्याश्च வைசிய ஜாதி சேர்ந்தவர் அவளுடைய கோஷ்டி வைசியா நான்கு சோம வம்சம் என்று சொல்லக்கூடிய நாலாவது வர்ணத்தை சேர்ந்த அவளுடைய கோஷ்டிகள் எல்லாருமா சேர்ந்து பூஜை பண்ணினாளா தர்மதத்தாதி सहस्रम् शतमित्यपि दशकञ्चेति निष्काणाम् ஆனர்தசுதம் மகாகுரும் மகாகுருவான வைசம்பாயனர் பாரதம் சொன்னவாளை பதினாயிரம் பவுன் லட்சக்கணக்கான ஸ்வர்ணங்கள் நூற்றுக்கணக்கான பவுன்கள் ஆயிரக்கணக்கான பவுன்கள் அப்படி பல பேர்கள் பலவிதமா சொர்ணத்தால அர்ச்சனை பண்ணினாலாம் அல்பம் பிரயுதம் சதமித்யபி தசகஞ்சேதி நிஷ்காணாம் ஆனர்த்தம் மகாபுரம் மகாபுரம் நிஷ்கம்னா ஒன்பது குண்டுமணி ஒரு கணக்கு ஒன்பது குண்டுமணியில தங்க காசிகளை அடிச்சு பதினாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆயிரம் நூறு அப்படி அப்படி அவாவா சக்திக்கு தகுந்தபடி சொன்னமாகவே தானம் பண்ணி பூஜை பண்ணினாளா மகாபாரதம் சொன்ன வைசம்பாயனாச்சாரியாளுக்கு சுவர்ணம் ரஜதம் ரத்னம் சர்வாண்யாபரணம் ரஜதம் ரத்னம் சர்வாண்யாபரணானி சர்வோபகரணைர்யுக்தம் நிதிலிக்ஷேபம் इष्टिकाभिक्तिसंयुक्तम् अग्निबाधादिवर्जितम् தேவபூஜாகிஹோத்ராணி பாஷார்த்த கிரகசம்யுதம் ரொம்ப தானங்கள்லாம் பண்ணினாலா கிரகதானம் பூதானம் சொர்ணதானங்கள் சர்வோபகரண தானம் ஒரு குடும்பத்துக்கு எத்தனை வேண்டுமோ அத்தனை பாத்திரங்கள்ல இருந்து இந்த குப்பையை பெருக்கிற சாமான்ல இருந்து சகல வஸ்துக்களும் அப்படி சர்வ சர்வோபகரண தானம்னு பேரு அப்படிப்பட்ட தானங்கள்லாம் பண்ணினாலாம் வைசம்பயனாச்சாரியாளுக்கு பிராமணால் சத்தியால் நாலு வர்ணங்களும் அப்படி தானம் பண்ணினாலாம் மகாபாரதத்தை சர்ப்பயாகத்தை சிரவணம் பண்ணிட்டு தேவலோகே பிரதிஷ்டிதம் பஞ்சதசம் பிரோக்தம் சர்வேஷு சதுர்தச ஏகம் சதசஹசிரம் தூ லட்சம் கிரந்தமா மகாபாரதம் கந்தர்வ லோகத்துல பதினாலு லட்சமா இந்த மனுஷ லோகத்துல லட்சம் கிரந்தத்தை வச்சாளா ஏகம் சதசஹசிரம் தூ மானுஷேஷு பிரதிஷ்டிதம் नारदो श्रावयद्देवानि असितो देवलस्तिदीने यक्षो यक्षान् सुगोमर्त्यानि वैशम्पायन एव सु தேவலோகத்துல நாரத சுவாமி சொன்னாலாம் நாரதோகா அஷ்டாவய தேவான்னு அசிதோ தேவல பித்ருன்னு அசிதரும் தேவலரும் பித்ருலோகத்துல சொன்னாளா கந்தர்வாள் யட்சாள் அவளுக்கெல்லாம் சுக்காச்சாரியால் சொன்னாளா கந்தர்வலோகத்தில் முத முதல்ல பாரதத்தை உபதேசம் பண்ணது வைக்கம்பாய மகாபுண்ணிய கிரந்தமா மகாபாரதம் தர்மத்தையும் தவிர்த்து தர்மபுத்தனை பத்தி பேச பேச தர்மம் குழியுமா பீமனை பேச பேச பாபங்கள் விலகுமா அர்ஜுனனை பேச பேச சத்ருக்கள் நசிப்பார்களா நகுல சகதேவர்களை பேச பேச ரோகங்கள் விலகுமா தர்மோ பாபம் பிரணச்சதி மிருகோதர கீர்த்தனேன சத்ரு வினச்சதி தனஞ்சய கீர்த்தனேன மகாத்ரீசுதம் ரொம்ப அவசியம் நிச்சயம் பாராயணம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் இது பாரதத்திலேருந்து எடுத்த காயத்ரி இது வேதத்திலேருந்து எப்படி காயத்ரி எடுத்து இப்போ உபநயனம் பண்ணி பிரம்ம உபதேசம் பண்றோமோ அது மாதிரி மகாபாரதத்தை இத்தனை நாள் கட்டத்துக்கு இந்த நாலஞ்சு ஸ்லோகத்தை நிச்சயம் அப்படி பாராயணம் பண்ணி வரணும் அதற்காகவே இந்த தியான ஸ்லோகத்துல மேல் அச்சையிலே இந்த பாரத சாவித்திரி இருக்கு ஒரு பேருக்கு அந்த அட்டையில இருக்குது தெரியாது அப்படியே நிச்சயம் படிக்க வேண்டிய கிரந்தம் அது காயத்ரி மாதிரி சந்தியாவன் நானோட ஜபிக்கிறோம் மாதா பிதசஹசிராணி நித்தியம் இத்தனை இது பர்யந்தம் பல ஜென்மாக்கள்ல எத்தனை அப்பா அம்மா ஆயிருக்குன்னு கணக்கே தெரியலையா எத்தனை அப்பாவை பார்த்திருக்கான் எத்தனை அம்மாட்ட சமீபாரம் பண்ணியிருக்கான் எத்தனை குழந்தைகளை பெற்றிருக்கான் மாதாபித்ரு சகசிராணி உத்திரதார சதானிக்கா எத்தனை சம்சாரங்களை கல்யாணம் பண்ணிருக்கான் ஒரு ஒரு ஜென்மாவில அப்படி பல ஜென்மாக்கள் ஆயிருக்கா அவன் இன்னும் மறுபடியும் ஆக போறான் இன்னும் அப்பாவா இவனும் ஆக போறான் இவனுக்கு எத்தனை பேர் அப்பாவா ஆக போறா அம்மாவா ஆக போறா யாஸ்தி யாந்தி ஜாபலை அப்படி இருக்கான் पितृसहस्राणि पुत्रजालशतानि च संसारेष्वनुभूतानि यान्ति यास्यन्ति चापरे कर्षस्थानसहस्राणि अयस्थानशतानि च पिबते दिवसे मूढम् आविशन्ति न पण्डितम् सन्तोषपूर्वना नित्यम् அருஷஸ்தான சஹசிராணி பயஸ்தான சதானிச்சா பிரமாதமா சந்தோஷப்படுவா ஒரு லெட்டரை பார்த்துட்டு உடனே பின்னாடி அவனே இது பண்ணு வேற விதமா ஒரு லெட்டரை அதை பார்த்து ஊர் அழுவலாம் ஆகினால நிச்சயம் இத்தனை சந்தோஷத்துக்கு கடன் இத்தனை துக்கத்துக்கு விஷயமான சப்தங்கள் காதல் விழுது கஷ்டங்கள் வருதுன்னு சொல்ல முடியாதா இதெல்லாம் யாருடைய குத்தத்தை போய் அசக்கம் தெரியுமாண்டா நாளுக்கு நாள் ஆரம்ப சந்தோஷம் உடனே அவன் ஆறு மணிக்கு சந்தோஷமும் எட்டு மணிக்கு என்னமோ ஆபத்து பத்து மணிக்கு என்னமோ சந்தோஷம் வந்துட்டா போல நினைச்சு சந்தோஷப்படுவான் அப்புறம் பதினோரு மணிக்கு துக்கப்படுவான் இப்படி மாறி மாறி மாறி மாறி ஒரு ஒரு நாளைக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான ஆபத்துகளும் நூற்றுக்கணக்கான நன்மைகளும் வருவது போல் வந்துட்டு இருக்குமா இது யாரு மனசை கலக்கும் யாரு மனசை உற்சாகப்படுத்தும்னா அவிவேகிதான் வந்து சந்தோஷமும் படுவோம் அழவும் அழுவோம் ஞானிகள் எல்லாத்துக்கும் சிரிச்சுன்னு பேசாம இருப்பாளா திவசே திவசே மூடம் ஆதிகந்தின பண்டிதம் பாரதர் பாரதம் எழுதின வியாசர் நான் ரெண்டு கையும் தூக்கி தெருவு தெருவு கத்தனேனே என் பேச்ச உத்தரவு கேட்க மாட்டேங்கிறேன் என்ன ரெண்டு கையும் தூக்கிட்டு கத்தனேன் தெருவுக்கு தெருவு கத்தனேனே நகச்சித்ருநோதிமே என் வாக்க கேட்க கத்தினாராம் வியாசர் தர்மம் இருந்தாத்தான் அர்த்தம் காமம் இருக்கும் க்ஷேமம் இருக்கும் சௌக்கியம் இருக்கும் துக்கமின்மை இருக்கும் தர்மம் இல்லாத போனா துக்கம்னால் அர்த்தம் இருக்காது தாரித்யம் இருக்கு தாரித்யம் வந்துவிடும் ஏன் அந்த தர்மத்தை பண்ண மாட்டேங்கிறேன் பண்ண மாட்டேங்கிறேன்னு நான் கத்துறேனே ஏன் உத்தரம் கேட்க மாட்டேங்கிறேன்னு ஆறாம் தர்மாதர்த்த காமச்சே सचिवर्थम् वसेव्यते न जातु कामान्न लोभाति धर्मञ्चये जीवितस्याभिहेतोः नित्यो धर्मः सुखदुःखेक्षनित्ये जीवो नित्यो हेतुरस्य स्वनित्यस्य त्वनित्यः न जातु कामान्न भयान्न लोभाति தர்மம் ஜெயதி ஜீவிதேதோ தர்மத்தை விடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குமா அவன் சில சமயத்துல என்னடா கஷ்டமா இருக்கே ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடறதுன்னா சிரமமா இருக்கே சாப்பிடுவேன்னு தோணுமா ஆத்துல சமயமே ஆயிருக்கும் இதனே ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டா இவனுக்கு முடியாது போல இருக்கும் உட்காந்து இலையை போட்டுக்கிறேன் அப்புறம் குளிச்சுக்கிறேன் சாயந்தரம் அப்படி காமத்தினாலே ஐச்சிகமா தர்மத்தை விட்டு விடுவனா சிலவன் பயந்துக்கிட்டு பத்து பேருக்கு பயந்துக்கிட்டு சந்தியாவனம் பிரயாசம் பண்ணுவோம்னு அதுக்காக விடுவனா அஜாத்து காமான் அபயாது சிலவன் சாத்தம் கித்தம் பண்ணா செலவழியுது ஏதாவது ஏகாதசி துவாயின்னு வரதம் வச்சுக்க ஆரம்பிச்சா அரையாத்தனை கூப்பிட்டு சாதம் போடணுமே பணம் செலவுமே அதுக்காக தர்மத்தை விட்டு விடுவானா தர்மத்தை விட்டு உயிருக்கு ஆபத்து வந்தாலும் தர்மத்தை விடப்படாது ஆபத்து வந்து விடும் போல இருக்கு அம்மா சாதம் அப்பா சாதம் வரும் நூத்தஞ்சு டிகிரி ஜுரம் இருக்கும் வந்திருக்கவே சொல்லுவார் டாக்டர் இவர் வந்திருக்காமலே இருந்துட்டா தான் அவரை காப்பாற்றி பண்ண முடியுமா அப்புறம் இன்னொரு ஜுரம் வருது அப்புறம் இப்ப இந்த ஜுரத்தை ஒன்னா காப்பாற்றணும் மறுபடியும் ஜுரம் வந்தாலும் போய்த்தானே ஆனவர் ஆகினால தர்மத்தை விட்டுவிடாதே இருந்தார் ஜீவிதாபி ஹேதோகம் ஜுரம் போடுமே அம்மா சாதம் அப்பா சாதம் ஸ்நானம் பண்ணணும்னு நீர் கிட்ட போனால ஜுரங்கள்லாம் அப்படியே சரியா போடுமே உயிருக்கு ஆபத்து வந்தாலும் தர்மத்தை விட்டு விடாதேன்னார் இன்னைக்கு நூத்தஞ்சு டிகிரி டிகிரி சாதம் பண்ணா விட்டுட்டேன்னா அவன் சாயந்தரம் ஜுரம் தேவையா போடும் அப்புறம் இனிமேல் தேவசம் வருமோ மறுபடியும் நாள் அவன் சுகதுக்கம் அனிச்சம் தர்மம் நிச்சயம் சாஸ்வதம் ஆனா இந்த சுகம் துக்கத்துக்கு ஹேதுவான அஜானம் இருக்க அதுவும் அனிச்சம் ஹேதுரஸ்யா பெனிச்சா சுகம் துக்கம் ரெண்டும் அஜ்ஞா அவித்யாலாபம் வருது அவித்யா காரியம் இது அந்த ஹேதுவான அவித்தையும் போய் அதனால அதனால உண்டு பண்ணப்பட்ட காரியமும் போய் அதனால இந்த பொய்யை நம்பிக்கிண்டு நல்ல சத்தியத்தை விட்டுடாரு தர்மத்தை விட்டுடாரு தர்மம் நித்தியம் கூட கூட வரும் பரலோகத்துக்கு ஜீவோ நித்யோ நித்யோஹேத்துரஸ்யாத்மா நித்யன் ஆத்மாவானவன் சாஸ்வதனவன் இவன் ஜீவபாவத்தை அடைஞ்சானே அந்த அந்த அது போய் இந்த காரணம் போய் இவன் ஜீவனாக ஆவதற்கு காரணமாயிருந்த அறிந்த போய் அந்த பொய்யை நம்பி ஆத்மாவை கெடுத்துவிடாதே இவனா கொண்டு போய் தள்ளிவிடாதே जीवो नित्योऽप्यनित्यः इमाम् भारतसावित्रीम् प्रातरुत्थाय यः प्रभेति स भारतफलम् प्राप्ये பரம் பிரம்மாதிகட்சி இந்த பாரத சாவித்திரியே காலையில எழுந்திருந்து எவனத்தன் நிச்சயம் படிக்கிறானோ அவன் மறுபடியும் அம்மா வயத்துல பிறக்க மாட்டான் அவன் ஜீவன் முக்தனா ஆயிடுவான் கையில் வச்சு அடைஞ்சு விடுவான் எப்படி வேத சாவித்திரியோ காயத்ரி அது மாதிரி இது பாரதத்துக்குள்ளேருந்து எடுத்த பரமசாரம் இமாம் பாரத சாவித்ரீம் பாரதம் மூக்க காட்ட புண்ணியமா காலையில இருந்து படிச்சுட்டா பாரத பலம் பிராப்தியம் லோகத்தையும் நிச்சயம் படிச்சுட்டானே பரபிரம்மத்தை போய் நிச்ச- நிச்சயம் அடைஞ்சு விடுவான் சந்தேகம் இல்லைன்னு யாத்திரையே போய் எழுதினார் இப்பட்ட உத்தம கிரந்தம் यथा समुद्रो भगवान् यथा हि हिमवान् யதாஹி ஹி பவான் கிரிஹி. ख्याता बुभूरत्ननिधि तथा भारतमुच्यते எப்படி சமுத்திரம் ரத்ன நிதியோ எப்படி மேரு பருவட்டம் சர்வரத்னங்களுக்கும் இருப்படமோ அது மாதிரி பாரதம் சர்வதர்மத்துக்கும் நிதியா சர்வரத்னங்கள் தர்மரத்னங்களுக்கெல்லாம் இருப்படமா மகாபாரதம் எந்த தர்மம் வேண்டுமானாலும் பாரதத்துக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு கீட்டை இல்லைன்னா நம்ம தேசத்துல நாஸ்திக்கும் இங்கேயே வந்திருக்கும் கலி பரந்தன்னைக்கே வந்திருக்கும் சுவாமி உபதேசம் பண்ணின கீதையை நாஸ்திகன் மோகம் இப்ப படிக்கிறான் நம்ம அதுல இருந்து படிக்க படிக்க படிக்க படிக்க அவன் சித்தத்துல இருக்கிறான் விஞ்ஞானங்கள்லாம் விலகிறது ஏதாவது கஷ்ட நிஷ்டூரங்கள் வந்தவங்க விஷ்ணு சகசிரநாமத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் என்ன நக்ரோகோ அலோகோ நாசுபாமதி பவந்தி கிருதபுண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதை கட்சித்து இப்படிலாம் போய் சொல்றாள் சகசிரநாமத்தை நிச்சயம் படிச்சுட்டானேனா சர்வ துக்கங்களும் எனக்குமா அப்படிலாம் சொல்லிட்டு போனால கஷ்டம் கஷ்டம் வந்தவனாலும் படிக்கிறான் சகசிரநாமத்தை விஷயம் எல்லாரும் நிச்சயம் பாராயணம் பண்ணணும் அது அப்படியே பாராயணம் கூட இடத்தை பொறுத்து கூட பலம் ஒரு படி நிறைய கொண்டு போய் சாமான்யமான வயல்ல விரைச்சா கிடைக்கும் லாபத்திற்கும் நல்ல பூமியில கொண்டு போய் தெளிச்சு அதனால கிடைக்கும் லாபத்திற்கும் வித்தியாசம் உண்டு அதுபோல் மகாபாரதம் அந்தர்கதமான விஷ்ணு சாஸ்திரத்தை நல்ல புண்ணியமான சன்னிதியிலே பாராயணம் பண்ணிவிட்டா மகத்தான பலம் கிடைக்கும் பெரியவாளுடைய அதிஷ்டானம் நல்ல பேசான இடம் பெரியவாளுடைய சமாதி இருக்கிற இடத்துல எங்க ஜோதிஷ் இருக்கு அது மாதிரியான சன்னிதியில போய் நல்லா பாராயண மரணம் தெளிவாள் ஒரு ஆயிரத்தெட்டாவத்தி விஷ்ணு சாஸ்திரநாமம் கூடிய சீக்கிரத்துல லோகக்ஷேமத்தமா பாராயணம் பண்ணோம்னு நம்ம சாந்தானந்த சுவாமிகள் அவ தெளிவா மனசுல நினைச்சிருக்காள் உங்க பக்தாள்லாம் வந்து இங்க ஒரு காலத்தை சாயங்கால வேலையிலும் ஒரு காலத்தை வச்சிருந்து விடுறது அங்க வந்து பாராயணம் பண்ணிக்கிறது அதிஷ்டானத்துல இத்தனை ஆவர்த்தி ஆச்சுன்னு எழுதிட்டு விடுறது அது ஒரு யஜ்யமா நடத்தி கடைசியில் அதனுடைய சமாப்தியில மகன்கள் எல்லாம் வர சொல்லி சஸ்தானத்தை ஹோமம் கூட பண்ணலாம் அப்படி கிரமம் கூட சொல்லியிருக்காள் ஹோமத்தை நான் சக்கரான்னத்தால ஹோமம் பண்றது ஆயிரத்தி எட்டாளுக்கு பாராயணம் நடந்ததுன்னா அதுல ஒரு தசாம்சம் ஹோமம் தத் தசாம்சம் தர்ப்பணம் தத் தசாம்சம் அன்னதானம் அது மாதிரி இந்த விகிவத்தா நம்ம சாஸ்திராமத்தை நடத்தணும் முதல்ல பாராயணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹோம தர்ப்பணங்கள்லாம் எல்லாரும் அங்க வந்து பாராயணம் பண்ணணும்னு தெரியவாங்க அப்படி நினைச்சதா காதலப்பட்டது ரொம்ப பெரிய சிரமம் யோகக்ஷேமத்துக்காக அப்படி பண்ணணும்னால எல்லாரும் எல்லாம் அதிஷ்டானத்தை போய் பண்ணி விஷ்ணு இத்தனை பாராயணம் ஆச்சுன்னு ஒரு நோட் புக்ல அப்படியே அட்டன் ரெஜிஸ்டர் ஸ்கூல்கள்ல வச்சிருக்கா பாருங்க அது மாதிரி எழுதி இன்னார் வந்தா இத்தனை பாராயணம் ஆச்சு எழுதி வச்சுக்கணும் அந்த பூச்சி தினத்தன்னைக்கு ஒரு அழகான முறையில அதை நடத்தி அது லோகக்ஷேமத்துக்குன்னே சங்கல்பம் பண்றது சுருக்காக பண்ணாம எல்லாரும் லோகத்தில் இருக்க எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் தேசங்களுமே அப்படி பிரார்த்தனை பண்ணினா இவ்விஷம் இவ்விஷம் அகர்ம பிரவர்த்தி எல்லாம் அப்படியே நீக்கியா எல்லாரும் சத்தர்மத்தில் புத்தி உள்ளவர்களாக ஆகிவிடுவார் பெரிய மகாபுண்ணியம் ரத்னானு கீதை எழுபத்தூறு ஸ்லோகமும் ரத்தம் இல்லாமல் நம்ம ஆசிரியர்லாம் கீதை கீதை அர்த்தம் பண்ணுவாளா சுவாமி வந்து பரமேஸ்வரனே நாராயணனே நேரம் உபதேசம் பண்ணது பகவான் பத்திரம் கூட கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் வந்தது அர்ஜுனனுக்கு அத்தனை சந்தேகம் வந்த காலத்திலையும் சுவாமி என்ன பண்ணிவிட்டாள் அவனுக்கு சந்தேகத்தையும் போட்டு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டாள் ஏன்னா சுவாமி வருமண மன்மனாகவும் மத்பக்தகாங்கிறாள் மனசை எங்கிட்ட குடு எங்கிட்ட குடுங்கிறாள் என்ன இவர் வருமணம் தன்னை தன்னை சொல்லிக்கிறாரே நம்ம அத்தான் தானே அம்மாஞ்சி தானே நினைச்சிட்டு இருந்தாள் தான் அத்தாம் மண் உறவு இவர் என்ன சக்தின்னு நினைச்சிட்டு இருந்தான் சுவாமி பார்த்தால் தன் சக்தியை காண்பிக்கணும் இவன் காண்பிச்சாதான் இவன் விஷ்ணு விஷ்ணுபதர்ஷனம் பண்ணி வச்சாள் பதினோராவது அத்தியாயத்துல மகிமையை காண்பிச்சாள் மகிமையை காண்பிச்சு என்னமோ பீஷ்மாதிகள்லாம் அவன் காட்டா நான் வித்வாஜேன எரிவா நோஜேயு உன் நாம் ஜெயிப்போமா அவா தீப்பாளா எனக்கு ஒண்ணும் புரியல எல்லாத்தையும் சொல்லணும்னு கேட்டிருந்தான் அதுக்காக சுவாமி என்ன பண்ணினா அப்படியே சுவாமி விஸ்வரூபத்தை காட்டி எங்க பார்த்தாலும் தலை எங்க பார்த்தாலும் கால் எங்க பார்த்தாலும் கை எங்க பார்த்தாலும் பல்லு எங்க பார்த்தாலும் வாக்கு எங்க ஆரம்பம் எங்க முடிவுமே தெரியல அர்ஜுனனுக்கு அதுல பார்த்தா அதுக்குள்ள துரியோதனம் துரியோதனம் கர்ணம் பீஷ்மர் எல்லாம் அப்படியே இந்த பட்லா கடையில வெங்காயத்தை போட்டு மசாலா வடிக்க அரைக்கிற போது அப்படி பச்சை மிளகாயோ அதுவும் இதுவும் கிடக்கணும் அது மாதிரி கிடக்காம பல்லுல எல்லாரும் சுத்தி பண்ண மாட்டி நடக்க இது எல்லாம் தொந்தராளுங்க பார்த்துட்டு தான் பாத்தியா எல்லாரையும் அழிச்சு விட்டேன் யாரார பாக்கணும்னு பாத்தியா எல்லாம் அந்த கடவா பல்ல அப்படியே தொங்குறாங்க அப்படியே மசாலா வடைக்கு அரைக்கிறதுல போய் எல்லாம் தெரியும் கிளப்ல சில பேர் ஆத்திலையும் பார்க்கலாம் சுவாமி விஸ்வரூப தரிசனம் பண்ணி வச்சார் ஆனா அந்த விஸ்வரூபத்தை கண்டு பயந்துட்டார் அர்ஜுனன் அர்ஜுனன் எனக்கு போரும் போரும் நீங்க அந்த நின் தூர்வ ரூபம் போரும் எனக்கு அதையே அந்த ரூபத்தையே நான் பார்க்க விரும்புறேன் எனக்கு பயமா இருக்கணும் இன்னொரு விஸ்வரூபம் இங்க துரியோகனுக்காக சுவாமி பண்ணி வச்சார் அது மாயிக்கமான விஸ்வரூபம் அது இது ஒரு மாயினால துரியோகனை அகற்றத்துக்கு பண்ணின விஸ்வரூபம் போது அஸ்தோமா மங்களமாய் எப்பவும் பயப்படாமல் ஆனந்தமா தரிசனம் பண்ண முடியா பண்ணி வச்ச விஸ்வரூப தரிசனம் மகாபலிக்கு மகாபலி பரமபக்தன் அவன் சர்வஸ்வதானம் பண்ணிவிட்டார் பகவானுக்கு அதனால அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனை குளிர வைக்கணும்னே சுவாமி அனுகிரகிச்ச விஸ்வரூபம் மகாபலிக்கு காட்டின விஸ்வரூபம் அதனால மகாபலிய சுவாமி பல அண்ணன் வெளியில் வந்தாள் அவன் பக்தி சோதனை பண்ண அவன் ஏதாவது கொஞ்சம் தப்பினா கூட அவனை அனுப்பிச்சு பண்ணம்னு பார்த்தாள் அவன் ரொம்ப சில போக்கிரிகளை போலீஸ்காரா எப்படியாவது அவனை கேஸ்ல பிடிச்சு பண்ணம்னு நினைப்பாள் அவன் கரெக்டா நடந்து வர ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு தப்பு பண்ண மாட்டான் கரெக்டா இருப்பான் ரோட்ல நடந்தா கூட ஒரு ஓரமா நடப்பான் அவன் குறுக்க போக மாட்டான் அப்படி உங்க சில ஊர்களில் செய்திக்குள்ள ரோட்ல குறுக்க யாராவது நடந்தான்னா அவனை பிடிச்ச பிடிச்ச சார்ஜ் பண்ணா அப்படி வாசல முப்பது பேராவே அடைக்கணும்னு இருக்கும் அதுக்காக போலீஸ்காரா என்ன பண்ணுவா ஆறாவது சன்னியாசிகள் அப்படியே போறவோ தெரியாம புதுசா வந்துருவோம் ரொம்ப வாரம் அழிஞ்சு போடுவோம் அவன் தெரியாம இருக்கும் அது மாதிரி ரொம்ப கரெக்டா நடந்து விடுவான் ஒரு குத்தத்துக்கும் ஆம்பராமே அவன் எல்லாம் ஒன்னும் பண்ணவே முடியாது அது மாதிரி மகாபலி நடந்துட்டான் சுவாமி எப்படியாவது அவனை அந்த சிரமத்திலிருந்து சுத்தனா பண்ணி அவனை அழிச்சு ராஜ்யத்தை புரிஞ்சு கொண்டு பார்த்தாள் கொஞ்சம் கூட தப்பவே இல்லை அவன் சுக்கராச்சாரிய விட்டு சொல்லியா பண்ணினார் அதெல்லாம் என்னடா தரையில் சொல்லிட்டா கொடுக்கணும் இங்கே வீழ்ந்துக்கா என்ன குடும்பம் இல்லாம சட்டத்துல இருக்கு பம்பாயில தீர்ப்பு பண்ணிருக்காரு ஹைகோர்ட் கட்டி சுப்ரீம் கோர்ட்ல இது மாதிரி ஒரு தீர்ப்பாக இருக்குன்னு எல்லாத்தையும் இந்த சட்டங்கள்லாம் எடுத்து காட்டா பாருங்க அங்க இப்படி இருக்கு அங்க இத்தனாவது இதுல இருக்குன்னு பசத்தை எடுத்து பெருட்டி ஒரே இடியா போட்டு விடுவேன் அவன் அது அசட்டி கட்டியா இருந்தா கலங்கி போய் நீ சொன்னதை காக்கலன்னு வரணும் அவன் புத்தகத்தை எடுத்து அவன் போட்டு பெரட்டி கிரட்டி அவன் இங்கிலீஷ்ல சண்டையும் போட்டா உடனே பயந்துக்கு கூட ஜட்மெண்ட் எழுதி போவானே அது மாதிரி பண்ணிவிடுவாள் அதனால அது மாதிரி எதையாவது மகாபலியை பண்ணி விடலாம்னு சுவாமி பார்த்தாள் சுக்கராச்சாரியுடைய சித்தத்தை கிளப்பி விட்டு அதெல்லாம் தடையன்னு சொல்லிட்டேனே நான் என்ன பண்ணுவேன்னா தடையன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு சட்டம் இருக்கிறாண்டா சில சில இடத்துல புய் சொல்லலாண்டா சொன்னார் எங்க பாவன மூர்த்தி நின்று இருக்காள் உட்காந்து வச்சு பூஜை பண்ணிருக்கான் மகாபலி இந்த மூர்த்திக்கு எதிராக சுக்கராச்சாரி நேரம் தடுக்கிறாருன்னு கொடுக்கப்படாது நான் தரையன் சீர்த்தேனேன்னு கேட்டான் மகாபலி தரையன் சொன்னா என்னடா பொய் சொல்லலாம்டா இருக்கிற சமயத்துல சட்டத்துல இடம் இருக்கிறான் எங்கெங்கே ஸ்ரீஷு மர்ம விதாரே <laughs> சங்கட கோ பிராமணார்த்தே ஹிம்சாயாம் சாமிருதம் சாத்யுகுப்சிதம் சில சில இடத்துல போய் சொல்லலாம்னா சுக்கராச்சாரி எங்கெங்க போய் சொல்லலாம்னா ஸ்திரீஷு ஸ்திரீகள் இடத்துல போய் சொல்லலாம்னா சுக்கராச்சாரி உண்டோல் எங்கிட்ட போச்சு கூடாது சுக்கராச்சாரிக்கு நான் வக்காலத்து வாங்கியிருக்கேன் அதனால அவர் சொன்னதை நான் சரியா சொல்ல முடியாது ஒவ்வொரு மக்கம் ஒரு சாயப்பு நல்ல கட்டிக்காரனா இருக்காரு வச்சு நம்ம கேஸ் ஜெயிக்கணும்னா அவர்கிட்ட போய் வக்காலத்து கொடுக்குறோம் அது மாதிரி வக்காலத்து வாங்கிட்டு வச்சு நல்லா பெய்தான் ஆனந்த் கோர்ட்ல அது மாதிரி இப்ப சுக்கராச்சாரிக்கு நான் வக்காலத்து வாங்கியிருக்கேன் அந்த கேஸ் முடியல மட்டும் அவர் அபிப்பிராயத்தை நான் சொல்லித்தான் ஆகணும் வேற கோர்ட்ல போய் வக்காலத்து வாங்கிட்டு பேசுறதுக்கு இந்த ஜிம்மாவில் எங்களுக்கு இல்லை இது மாதிரி இடத்துல வேணாம் அதனால சுக்கராச்சாரிய எங்க எங்கள்கிட்டையும் வக்காலத்து கொடுப்பா ஸ்ரீ சுனர்ம விவாதேச்சா பிரித்யர்த்தே பிராணசங்கடே சொல்லலாமா புருஷனே ஏதாவது மாசம் ரொம்ப சம்பாதிச்சுட்டு இருக்கிறவனே வயிறுத்தோடு வாங்கணும் பிளந்தம்மா ஆனால் விராளத்துல ஒரு அம்மா வார்த்தையத்துல கண்ட்ராக்ட் எடுத்துறாம கண்ட்ராக்ட் எடுத்துறாம இருக்கும் விராளா அவாத்துல வயிறு அடியும் வயிறை தோடும் போட்டுண்டா உடனே இந்த அம்மாவும் போட்டுக்கணும் அது சாத்தியப்படுமா அதுக்கு கெட்டிக்காரனா என்ன பண்ணலாம் நம்மால கட்டுமா என் சம்பளம் என்ன அது இதுன்னு கேட்கக்கூடாது சொன்னா இந்த அழுகதானே உங்களை கல்யாணம் பண்ணி கொண்டும் அப்படி சொல்லக்கூடாது கெட்டிக்காரனா இருக்கிறோம் என்ன பண்ணோம்னா சுக்கராச்சாரி அந்த அம்மா வைரத்தோடு வாங்கணும்னு சொன்ன உடனே எனக்கு என்னமா தெரிஞ்சது நான் நேற்றுக்கே வாங்கணும்னு நான் நினைச்சேனே இன்னைக்கு என்னமா சொன்னேங்கன்னு நேற்றுக்கே நான் நினைச்சேன் விஜயாலாக்கு உங்களுக்கு தோணும் நான் உங்களுக்கு தோணும் அதனாலதான் நான் சொன்னேன் பழம் நம்ம அவை உனக்கு மேல கட்டி சொல்லுங்க விஜயாலத்துல அஞ்சுட்டாலே அந்த தோடு மாதிரி ஆனா நம்ம அது போறாது முஞ்சி பறந்த மூஞ்சி உங்களுக்கு பெருசா இருக்கணும் புழுகோன்னு பெரிய தோடா இருக்கணும் விஜயாலத்துல அந்த அம்மா என்னமோ சின்னதா புசு புசுன்னு இருக்கு அது கூடாது பெருசா வாங்கினா அது வந்து இப்போ அந்த சூரியஸ் கால்வா சண்டை நடக்கிறது அந்த ஊர்ல சொல்லியிருக்கேன் ஏது வருது வயிறான் கப்பல்ல உனக்காக தனியா சொல்லியிருக்கேன் வரப்போறதும் அந்த அம்மா என்ன பண்ணுவோம் தெரியுமா நீங்க ரெண்டாம் தரத்துக்கு சொல்லிட்டு நான் உறப்பு வரேன் இந்த வேலை ஒரே இல்லையா அவன் அடுத்த ஆத்துக்கா இல்லைன்னா அடுத்தாத்துல இருந்து வர வாங்கி கொண்டு வந்து கூட்டி உனக்கு ரெண்டாம் தரம் இந்த உழவு மாட்டு காலைக்கு கடலை பண்ணாக்கு வைக்கிறா போல கூடுவேன் மாதிரி ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த பயலுக்கு பிரமாத உபச்சாரம் நடக்கும் வர அந்த அம்மா கபல் என்ன வைரத்தை பத்தி அதான் நானும் அதான் நினைச்சுன்னு கேட்கிறேன் இன்னும் முடிக்காதீங்க மிஞ்சி பத்து ரூபா எட்டு ரூபா வாங்கினோம் மனம் கட்டணும் இந்த மாதிரி ஸ்திரீகளிடத்துல பொய் சொல்லலாம்ல சுக்கராச்சாரி ஸ்திரீஷு நான் சொல்லி கொடுக்காமலே ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்கிற காரியம் நடந்த பொய் சொல்லலாம் அண்ணா இத்தனை பேர் இவ்வளவு சிரிப்பு சிரிப்பேலா நீண்ட இடத்துல வேடிக்கையா பேசுறபோது பூசப்படாது விவாக விஷயத்திலையும் அவன் விவாகம் பேசியிருப்பான் பொண்ணை வந்து பார்த்துட்டு பணம் காட்டலாம் பேசி ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்தை வாங்கிட்டு இருப்பான் தேதி வச்சிருப்பான் அதுக்கப்புறம் வந்து கேப்பான் ஜோசியர்கள் வந்து கேப்பான் ஜாதகம் தேவையா பதினெட்டாம் தேதி கல்யாணம் நீங்களும் வரணும் இத்தனையும் சொல்லி சொல்லுவாங்க பண்டிதம் உண்டோ நட்சத்திராணி பிரிச்சதுன்னா சுத்ராராஷ்டிரத்துல தலையை சிறக்கு நாள் தேவையான்னு கேட்டானா அது மாதிரி கேப்பான் ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்க அடுத்தா தானே உங்க எதிராளம் தானே கேட்பாரு தெரியும் அவ சமைச்சா சாப்பிட முடியுமா அவ முடியுமா பாட்டு சமையலோட இருந்து ஆட்டம் என்ன அவ டான்ஸ் பண்ணா முடியுமா அப்படின்னா சொல்லணும் பையனை தெரியுமா யோகியனாம் அந்த அழகான பையன் புக்கு ரொம்ப சரி சொல்லி அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்க ரெஸ்ட் வாக்கி வச்சு வெளியில வச்சு வாங்க தூக்கி போடுவோம் அப்புறம் சொல்லணும் பிராண சங்கட விற்பிக்காக பொய் சொல்லலாம் ஜீவனத்துக்காக பொய் சொல்லலாம் எனக்கு வேலைக்கு யாராவது ஒருத்தர் வந்து இவன் யோக்கியன்னு வேலை கொடுக்குறேன்னு சொல்லுவாள் அதுக்காக ஒரு ஆபீசருக்கு எழுதி கொடுக்க முடியாது அந்த பையன் ரொம்ப யோக்கியன்னு தெரியுது அது இதுன்னு எழுதிட்டு கடைசியில ஒரு வரி வாத்துல ஏதாவது சாமான்கள் இருந்தா அவன் ஜாக்கிரதையா வச்சுக்கணும் இது பொய் சொன்னா குத்தம் இல்லைன்னு ஜீவனத்துக்காக பிராணனுக்கு ஆபத்து வந்தாலும் பொய் சொல்லலாம் அவன் நான் முத்தல்லே குத்தல்லேன்னு சொல்லிக்கலாம் அது பாதகங்கள் உயிரை தப்பிச்சு போடுறதுக்காக பிராமணார்த்தேஹிம்சாயாம் சொல்லலாம் பசுமாட்டுக்காக பொய் சொல்லலாம் நூறு வண்டை செடி மாசமா வேற வேற வாங்கிட்டு வந்து சேலத்துலேருந்து சாயப்பூட்டேன்னு ஒரு தெரிவிச்சு குழி போட்டு அதுக்கு நிறைய இருவெல்லாம் போட்டு ஜலத்தை பாக்கி வண்ட வந்த வெட்டல் போடுறதுக்கு தயார் பண்ணிருக்கான் அது பிஞ்சு பிஞ்சா வந்திருக்கான் இன்னைக்கு பறிப்போம் நினைச்சிருக்கப்போ ஒரு பசுமாடு வந்து எல்லாத்தையும் முடிச்சு தொகைச்சு தந்து போடும் என்ன தோணும் தெரியுமா அவனுக்கு ஒரு மாசமா வெண்டக்கறி வச்சு பயிராக்கி வேற எங்க இருந்தோ தெரிவிச்சு வெத்தல் போடுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணி திருப்பண்ணே ஷாக்கு அவனுக்கு என்ன கோபம் இருந்திருக்கும் அந்த மாற்றம் இடத்துல பக்கத்தாம் நம்ம மாமா இருக்கும் காப்பான் இந்த மாடு தானே எதுவும் பொதுவே ஏதாவது சொல்லுங்க நீங்க பாத்தீங்களா அந்த மாடு தங்கவே இல்லையப்பா பூசிட்டு பூக்கா பூ சொன்னா பாதகம் இல்லையா தேவகத்திற்காக பூ சொன்னா பாதகம் இல்லையா ஏன்னா எந்த ஜாத்தியா இருந்தாலும் நல்லவர்களா இருந்து ஏதாவது தெரியாதனோ தப்பு பண்ணிட்டார் குறுக்க ஓடிட்டார் ரோட்ல தெரியாது குறுக்க போடாதுன்னு தெரியாது அவனுக்கு போய் ஏதாவது குடிச்சுட்டான் போலீஸ்ல அவனுக்கு பொய் சொன்னா கூட குத்தமில்லை விட்டார் அம்மனார்த்தே ஹிம்சாயாம் கிருஷ்ணாமிருதம் சுகுப்சிதம் இப்போ உன்னுடைய பிராணனுக்கே ஆபத்து வந்திருக்கு உன்னுடைய முக்திக்கு ஆபத்து வந்திருக்கா அவன் சொத்துக்கு எல்லாத்தையும் சர்வஸ்வத்தையும் கொண்டு போட போறாண்டா விஷ்ணு சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா மூடவர்த்தி கதம் அதனால போய் சொல்லி புத்தம் சொன்னார் சுக்கராச்சாரி சட்டத்துல இடம் எடுத்திருந்தார் யோகிச்சாங்க மகாபதி தூஷ்ணீம் பூத்வா தர்ஷணம் ராஜன் உவாச்சாவகி போகும் சித்த யோஜனை பண்ணி மறுபடியும் சமாதானம் பண்ணிட்டு தந்தேன் குருவை பார்த்து சொன்னானா அதேன்னு சொல்லிவிட்டு இல்லேன்னு என்ன சொல்ல சொல்றேன் நான் பிரஹ்லாதம் பேரனாச்சே எங்க தாத்தா பேரை காப்பாத்துறதுக்காவது நான் யோகியனா இருக்க வேண்டாமா என்ன இப்படி பூ சொல்ல சொல்றேனே நானா அதையும் தவிர்த்து இந்த சொத்தெல்லாம் நான் செத்து போனா என்னோட வருமா எத்தனையோ பேர் இருக்கிற போதே சொத்து அவனை விட்டு விடுது எத்தனையோ பேர் சொத்தை விட்டுட்டு போயிடுறாரு இப்படி பல ரெண்டுல ஒரு விதமா தான் இருக்கு உலகம் சொத்து அல்லது இவன் சொத்தை விட்டுட்டு போயிடலாம் எத்தனையோ பிரபு விட்டுட்டு போயிட்டார்ல ஒரு கூட தர்மம் கர்மம் ஒண்ணுக்கும் கொடுக்காம சேர்த்துக்கிட்டு வச்சவர் கடைசியில ஆரோ அடிக்கணும் போட்டான் அப்படி போயிட்டு இவன் இருக்கிற போதே சுத்து போட்டு இப்படி ரெண்டு விதமான உலகத்துல பாக்குறோம் அப்படிப்பட்ட பொருளை ஒரு வேத வித்து புண்ணியாத்துமா அவர் வந்து வாழ்ந்து போறேன்னு சொல்லும்போது போது நான் கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன் அதையும் தவிர்த்து உங்க வாக்குனால மறுபடியும் வந்தவன் மகாவிஷ்ணுன்னு சொல்லணும் எவன் வரதராஜனோ எவன் ஸ்ரீஸ்பதியோ எவனுடைய கடாட்ச பாதத்தினால பிரம்மேந்திர வர்ண பட்டங்கள்லாம் கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட லட்சுமிநாதன் ஒரு ஏழையான எங்காத்துக்கு யாத்திரத்துக்கு வந்தான்னு சொன்னேன் மறுபடியும் உங்க வாக்கு சத்தியமாகணும் வந்தவன் விஷ்ணுவா இருக்குன்னா சுவாமிக்கு நான் தானம் பண்ணி என் சர்வ சொத்தும் இழக்கணும் சொன்னானா மகாபலி யஜந்தி யஜ்ஞ வாக்கினால சொல்லணும் சொல்லணும்னு மகாபலி காலை பிடிச்சு கெஞ்சினானாம் சுக்கராச்சாரியே நான் தானம் பண்ணத்தான் போறேன் நீங்கள்லாம் யஜ்யம் பண்றேன் யஜ்யம் பண்றேன்னு சொல்லி ஆஜ்யம் மூணும் கிஞ்சின்றான் வந்து யாசகத்துக்கு வரலே அந்த யஜ்யபதியா வந்திருக்கான் ஸ்ரீபதியா வந்திருக்கான் நிஜந்தி அதே விஷ்ணுவா வந்திருக்கான் வரதராஜனா வந்திருக்கான் பீஸ்பதியா வந்திருக்கான் யஜ்ஞராஜனா வந்திருக்கான் வந்தவன் அப்படியே இருக்கணும் சொல்லுங்க நானாம் மகாபலி இது சுக்கராச்சாரிய சுவாமி அப்படியே பிரகாசித்தாரா ஆயிட்டாரா ஆஹா என் அப்பனே மகாபலே என்ன மாற்றி புடுவே போல இருக்கே பந்தனத்திலேயும் சுவாமி கோலப்படுறாள் கொஞ்சம் கூட அண்ணன் என்ன அசைய மாட்டேங்க மகாபலி ஏதாவது தப்பி போடுவோம் சுக்கராச்சாரிய சொந்த கேட்டுக்கிட்டாலும் பொய் சொல்லிட்டால இல்லை பொய் சொன்னியாலும் கட்டி போடுவோம் கைத்த போட்டு கட்டி அவனை அழிச்சு போடுவோம்னு பார்த்தா உங்களையும் தப்பல்ல மகாபலி கொடுக்கத்தான் போறேன் நானாம் ஒன்னு சபிச்சாராம் குரு என்ன சபிச்சார் சாப தெய்வ பிரஹிதா சத்தியசந்தம் மனஸ்வினம் சத்தியசந்தனம் மனஸ்வியம் மகாபலி அவன் சபிச்சா சுக்கராச்சாரி குரு சிஷ்யனை சபிச்சு விடுவா தேசில அவன் கல்யாணத்துல சம்பாவனை பண்ணாம இருந்தா கூட அந்த ஆத்து வாத்தியார் அவன் கட்டு போகணும்னு நினைக்க மாட்டாரு அவன் என்ன சொல்லுவது தெரியும் நினைச்சுன்னு போக தெரியுமோ அடுத்த கல்யாணத்துல சேர்த்து கொடுத்துருவான் சொல்லுவார் பையன் ஒரு என்ன சம்பாவனையும் இல்லை ஒண்ணும் இல்லை வாத்துக்கு வருஷம் மாசம் மாசம் அமாவாசை ஒன்னும் சின்ன குழந்தை சொல்லுவோம் தெரியாதுதான் மறுபடியும் கல்யாணத்துல கொடுப்பறேன் சொல்லுவாள் அந்த ஆச்சாரியனுக்கு அந்த குடும்பத்துல ஒரு அன்பு உண்டு அதனாலதான் ஏதாவது சின்ன கோபங்கள்ல பொட்டுன்னு வாத்தியார மாற்றி விடக்கூடாது ஏதோ பத்து நிமிஷம் நிமிஷம் இருந்து வந்தாக்க உடனே வார வாத்தியாரம் உடனே இவன் வர எஜமானம் அப்புறம் அவருக்கு ஒரு ஜீவனம் விடுவோம் இவருக்கு ஆறா விடுவா அது சரியில்லை அவ அப்படி பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு குருக்களா இருக்கிறவா அவனுக்கு கஷ்டம் வந்தா அது நித்தியானம் நினைப்பாள் அவன் குடுக்காமனாலும் மறுபடியும் கொடுப்பான்னு நினைப்பாள் குரு சபிப்பரா சபிச்சாரே என்னவா சபிச்சான்னா தெய்வ பிரஹீதாக சுவாமி உள்ள உட்கார்ந்து சபிக்கும்பியா பண்ணினாலாம் மகாபலியே சுக்கராச்சாரியர் உள்ள போய் உட்கார்ந்து மகாபலியை சபிக்கும்பியா பண்ணினாலாம் சசாப தெய்வ பிரஹீதாக சத்யசந்தம் மனஸ்வினம் பண்டிதமான்யஜா தப்தோசி அஸ்மதுபேட்சயா அதிராது பஷ்யசேஷ்யா நீ பண்டிதமானீடா பண்டிதங்கிற அண்ணம் இருக்கிறா அந்த அகங்காரத்துல தாண்டா பேசுறேன் பேசுற போது எத்தனை இல்லையா உள்ள இருக்கிற அகங்காரம் அதனால பேசினே நீ ஸ்தப்தன் நீ அஸ்மது உபேட்சயா என்னை உபேட்சிக்கணும் இந்த பேச்செல்லாம் பேசினேடா ஆகினாலே சீக்கிரமாக நீ சொத்தை விட்டு நழுவ போறேடா உன் சொத்து போயிட போடுறா அச்சிராது பிரஷ்யசேஷ்டியாக ஊசிக்கு சொத்து போட போறதுனாலாம் அது இப்படி சபிச்சாலாம் மகாபலியே அப்படி சபிச்சும் நச்சால பத அற்பதம் சத்தியத்தை விட்டு சொல்லும் கூட நெய்வல்லையாம் மகாபலி அஞ்சலி பண்ணி இருந்தானாம் பிரபோ தானம் தன் தரையும் வாங்கிங்கோ வாங்கிங்கோனானாம் சுவாமி பார்த்து உடனே என்ன பண்ணினா சுவாமிக்கு கூட கவலையாம் உனக்கு சுக்கராச்சாரி சொன்னத்தினால கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிடுவனோ இவனை என்னமானாம் உடனே நிர்பந்தம் பண்ணி வாங்குவது என்ன அங்க பிரதிஜை பண்ணியிருக்காரு அம்மாவுக்கு அதித்திக்கு பகவான் அவன் அண்ணாவான இந்திரன் கொடுத்துறேன் ராஜ்யத்தை வாங்கின்னு சொல்லியிருக்காரு அம்மா அட்ட சொன்னபடி நடக்கணுமே சுவாமிக்கு விசாரம் அப்ப மகாபலி என்ன பண்ணினான் தானத்துக்கு தீர்த்தத்தை கையில் எடுத்தானாம் தங்க கிண்டினால கையில ஜலம் போட்டு பொண்ணு ஓடி வந்து பத்னி வந்து பிடுங்கினாளாம் இந்தியாவளி என்ற மனைவி சாஞ்சாவளி ததாகத்திய பத்னி ஜால கமாலினி மானின்யே கலசம் ஹரிமம் தங்கமயமான கண்டியை வந்து தூக்கினாளாம் புடுங்கினாளாம் மகாபலி கையிலிருந்து மகாபலி கரங்கினானா முப்பொழுதும் ஆஹாஹா இது பர்யந்தம் குருவுக்கும் நமக்கும் சண்டையா இருந்தது கொடுக்கப்படாதுன்னு இது ஒலிச்சண்டை இது பத்னியோட போடும் சண்டை அந்த சித்திரம் அப்போ விடுமே இது வீட்டுக்குள்ள நடக்கும் சண்டை அப்புறம் நிவத்தியே இருக்காதே சித்தத்திற்கு என்ன பண்றது கவலைப்பட்டாளாம் அப்பொழுது